எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு தாசர் பதங்கள்னு போட்டிருக்கு தாசர்னா எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிஞ்சது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் தெரிஞ்சது புரந்தரதாசர் மாத்திரம்தான் பஜன சம்பிரதாயத்தில் பாரோ முராரே பாரோ சௌரே இந்த பாட்டு பாடுறா ಬೇಗ ಬಾರೋ ಬೇಗ ಬಾರೋ நீல மேகவண்ண இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா யார் யார் சாகித்யம் கேளுங்கோ தாசர் வாழ்வுன்னு சொல்லுங்க இது வாஜராஜா பண்ணது ஸோ தாசர் ப- அப்போ தாசர் வாழை யார் இனிஷியேட் பண்ணா புரந்தரதாசருக்கு முந்தி யாராவது இருந்தா அவள் இனிஷியேட் பண்ணி இனிஷியேட் பண்ணியிருக்கா இல்லையா அப்போ தாசத்துவம் வகிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு எங்களை நாங்கள்லாம் மாதவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா துவைதா ஸ்கூல் ஆஃப் பிலாசபி மத்வாச்சாரியார் தான் எங்களுக்கு முதல் குரு அவரே தாசர் அவரே குரு எல்லாம் வியாச கூட்டம் தாச கூட்டம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருப்பா வியாச கூட்டங்கிறது வித்வான்களை சேர்ந்தது தாச கூட்டங்கிறது ஹரிதாசா ஹரிதாசால கொண்டது இதுல வியாச கூட்டத்தில் தான் முதல்ல அவளை இனிஷியேட் பண்ணி இதில் மத்வாச்சாரியாரும் பாடியிருக்காருனாலும் அவர் அதை சங்கீதமாக கொடுத்தாரா இல்லையாங்கிறது ரெக்கார்டு இல்லை எங்கள்கிட்ட பட் சத்கணேகி புஷ்பாதிகாரின்னு எங்கள்ல அவர் அவரை பற்றி சொல்லியிருக்கு அதனால் அவர் அருமையாக பாடி புஷ் ஒரு சின்ன விதையிலேருந்து அவர் ஒரு புஷ்பத்தை உண்டாக்கினா செடி கொடியாக வளர்ந்தது புஷ்பமாச்சின்னு அந்த சாஸ்திரம் இருக்கு அதில் அப்புறம் ஸ்ரீபாதராயர் ரங்க வீட்டலாங்கிற முத்திரிகையோட சிறிபாதரையர் கொடுத்த சாகித்யங்கள் அவருடைய சிஷ்யரான வியாசராயர் வியாசராயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணதேவராயருடைய அதிஷ்டானத்தில் பன்னெண்டு வருஷம் உட்கார்ந்துருந்து சிம்மாசனத்தில் ராஜ்யம் பண்ணவர் சன்னியாசி அரசனுக்கு குகயோகம் வந்ததுனால வியாசராயர் உட்கார்ந்து அந்த சிம்மாசனத்தை அலங்கரித்தார் அவள் ஸ்ரீகிருஷ்ணாங்கிற முத்திரிகையில் அவர் சாகித்யம் பண்ணியிருக்கார் அவருக்கு சிஷியர்கள் வாதிராஜர் புரந்தரதாசர் கனகதாசர் வாதிராஜர் வந்து வியாசக்கூடத்தைச் சேர்ந்தவர் அவர் ஆயிரக்கணக்கான சாகித்யங்கள் பண்ணி நிறைய சின்ன சின்ன கதைகளில் நம்ம ஈஸியாக சொல்கிறபடி வச்சன காவியங்கள்லாம் செஞ்சு அவரும் செஞ்சிருக்கார் அவருக்கு ஹயவதாங்கிற முத்திரை இந்த பேகபாரவ பாட்டுக்கெல்லாம் ஹயவதனா அப்படிங்கிற முத்திரை வரும் அவர் அதான் செய்தார் புரந்தரதாசர் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி வியாசராயர்கிட்ட விஜயநகரத்துக்கு வந்து அவர்கிட்ட தான் அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாசத்துவம் வகித்தார் தாசத்துவம் வகிக்கிறதுங்கிறது தான் சொல்ல வரேன் இது பணங்காசுக்கு பாடுற சமாச்சாரம் அல்ல இறைவன் தடுத்தாட்டு கொண்டவர் மாத்திரம்தான் அதில் வர முடியும் எல்லாரும் ஹரிதாசன் சொல்லிக்க முடியாது தாசரந்தரே புரந்தர தாசரையான்னு குருநாதர் சிஷனை பற்றி பாடியிருக்கார் அப்பேற்பட்ட ஒரு பிரఖ్யாதி ஸ்ரீ புரந்தரதாசருக்கு உண்டு அதே சமகாலத்தில் வாரியர் குரபம் குரபன்னா கொஞ்சம் இந்த கீழ்ஜாதி அதை சார்ந்த கனகதாசன் ஆனால் பிராமணர் மாத்திரம் பிராமணனும் வித்வானும் நிறைந்திருக்கிற ஒரு சபையில கனகதாசருக்கு சமானமான ஸ்தானம் கொடுத்தாருக்கு வித்வான்கள் கோபம் வியாசராஜர் கனகதாசருக்கும் சமமான ஸ்தானம் தனக்கு நேராக கொடுத்துருக்காளேங்கிற துக்கம் உண்டு அது அந்த கதையை அப்பன்னு சொல்கிறாங்க மத்தியில் இந்த பீரியடில் மகிபதி தாசர் தான் நிற்கிறார் புரந்தரதாசருக்கும் விஜய் மத்தியில மத்தியில் ஒரு செஞ்சுரி மத்தியில் ஹிஸ்டரியே இல்லை ஆனால் விஜயதாசர் வந்தப்புறமா ஊர் ஊராக போய் வீடு வீடாக போய் தாச சாகித்யங்களை சேகரிச்சு எவ்வளவு சாகித்யம் செய்தார் புரந்தாசருங்கிறத விஜயதாசர் தான் எடுத்து சொன்னார் விஜயதாசருடைய சமகாலத்துவா கோபாலதாசர் ஜெகநாததாசர் ஆக அஷ்டதாசர்களை கொண்டது இந்த தாச கூட்டம் என்பது அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது வெறுமனை ஏதோ சாகித்யம் பண்ணாள் அப்படிங்கிறது இல்லை அவெல்லாம் அப்ரோட்ச ஞானிகள்னு பேர் பரமாத்மாவை கண்டு உணர்ந்து அதுக்கப்புறம் தான் அவள் பாடியிருக்காள் வந்த பந்தனோடைய கோவிந்தன்னா வந்தனை பார்த்தா அவள் பாடினான் நடந்து பாறையானா வந்து வரணும் அது மாதிரி அவளுக்குள்ள ஒரு கமாண்ட் இருந்தது என்ன அவள் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணாள் பணத்துக்காக பாடலை அதனால் அந்த தாச சாகித்யங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாச்சு சில தாச சாகித்யங்கள் எல்லாம் மத்தமதபரமாகவே இருக்கும் துவைத்த மத சித்தாந்தத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்களாகவே அந்த சாகித்யங்கள் இருந்தன ஏன்னா கர்நாடகத்தில் வச்சன காவியம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாக இருந்தது வச்சன காவியத்தில் கூடல சங்கம தேவா பசவேஸ்வரா அவருடைய வச்சனங்கள் அவைகள் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது நிஜமாக அது அந்த நாளில் வாசித்த காதல்கள் கூட இந்த வச்சன காவியம் தான் வச்சுட்டு அதையே சங்கீதமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்போது இந்த பல்லவி அணுப்பல்லவிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹரிதாசால் தான் அந்த கூடல சங்கம தேவா அப்படிங்கிற பசவேஸ்வர ஸ்கூல் வந்து வீரசைவ ஸ்கூல் சிவன் தான் எல்லாம் ஆகன்னு சொன்னதுனால இவன் ஹரிதாசார் ಹರಿಯಲ್ಲದನ್ಯತ್ರ ಪರದೈವವಿಲ್ಲವೆಂದು ಹೊರಗಣ ಎಡೆಯನು ಹಿಡಿದು ಬೇಡುವೆನಯ್ಯ ಹರಿಗೆ ಸರ್ವೋತ್ತಮ ಹರಿಗೆ ಪರದೈವ ಹರಿಯಲ್ಲದನ್ಯತ್ರ தெய்வவில்ல பாம்பினுடைய எடையை பிடிச்சு நான் சொல்றேன் ஹரி ஒத்தனே சர்வோத்தமன் அப்படிங்கிற கொஞ்சம் வீர வைஷ்ணவத்துவம் உண்டு அநேக பாடல்கள்ல மத்மமத சித்தாந்தத்தை விடபேடி விட்டு கிடபேடி உங்களுக்கு முராரியை அடையும் வழியை காட்டக்கூடிய ஒரே வழி மத்மமத சித்தாந்தம் தான் அப்படின்னு அடிச்சு பேசினவாழ்னு இந்த ஹரிதாசாள் அதுல மெயின் புலம்புறதாசர் ஆனால் இது அதுக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் அத்வைத்தபரமாக தீசரின் கிட்டியில் அமைந்திருக்கிறதுங்கிறது ஒரு அனுமானம் இந்த பல்லவி அணுபல்லவி சரணம் இதில் அவர் முதல்ல எல்லாருக்கும் இந்த பரம பூர்விஷா அது மாதிரி அதெல்லாம் ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்க தான் அவர் ஆசைப்பட்டார் ஆனால் அது அவ்வளவு நன்னா எல்லாருக்கும் சங்கீதம் வரலைங்கிறதுனால எல்லாருக்கும் சங்கீதம் வரலைங்கிறதுனால சாகித்யத்தை நான் கொடுத்துட்றேன் நீங்கள் எப்படின்னா பாடிக்கிறீங்கன்னு தாசரெல்லாம் கொடுத்துட்டார் அதில் இந்த ராகம்னு சொல்லலை இந்த மாதிரி தான் பாடணும்னு நோட்ஸும் எழுதி வைக்கலை கர்ண பரம்பரையாக வந்தது தான் சங்கீதம் பூரா எவனவனுக்கு என்ன சாமர்த்தியம் இருந்ததோ அவனவன் அப்படி எப்படி பாடி ஜனங்களை எந்த வகையில் கவர முடியுமோ அந்த வகையில் கவர்ந்து கொடுத்தாள் இது நம்ம நாடத்தையும் தாளத்தையுமே மாற்றிருக்கா அதனால் அந்த சாகித்யத்தினுடைய மகிமையோ மேன்மையோ கொஞ்சமும் குறையாது இன்னுதய பாரதே சாசனம் மேலே இன்னுதய பாரதே தாசன மேலே இப்படியா நம்ம கோகுல் ராயர் எப்படி பாடுவார் இன்னுதய பாரதே தாசன இன்னும் எட்டு போச்சு என்ன அதுக்கும் வரது இல்லையோ தாசர் பதங்களில் ஒரு அட்வான்டேஜ் என்ன நீங்க எந்த இழுப்புக்கு இழுத்தாலும் வரும் இவர் இழுத்தால் அதனால் கெட்டு போச்சு அவர் இழுக்கல அதனால வந்து அது அழகா இல்லையா அதெல்லாம் கிடையாது யார் பாடினாலும் அவளுக்கு ஒரு மேன்மையை கொடுக்குற சாகித்யங்கள் சாசரவாழ் பதங்கள் அதில் பதமும் பிரிக்கலாம் கீர்த்தனங்களும் பிரிக்கலாம் லைஃப் மியூசிக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய உபதேச பதங்கள் வைராக்கிய பதங்கள் இப்படித்தான் நீ நடக்கணும் இப்படி நீ இருக்கப்படாது அப்படின்னு சொல்ற பதங்கள் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஹரிதாச சேவை செய்யறதுங்கிறதுல அதுல இன்னொரு சிஸ்டம் சுழாதீனம் ஒன்று இருந்தது சப்த தாளங்களை வச்சு அவ சுழாதீனம் பண்ணான் அதுல தாளங்கள் சப்த தாளங்கள் இதெல்லாம் வந்தது அதுல இந்த லகு திருத்தம் இந்த கணக்கெல்லாம் வந்தனால முப்பத்தஞ்சு தாளம் ஆயிடுச்சு அதுகளில் அவ சாகித்யங்கள் செஞ்சு அவ அதில் நக்கணம் பண்ணிட்டு இருந்தாள் அப்படிங்கிறது ஆனால் இப்போ யாருக்கும் அந்த சுழாதி வகையை தெரியல doctor V Raghavan somewhere in nineteen fifty two ஒரு புக் ரிவ்யூ பண்ணி கர்நாடகாவிலேயும் வந்த சோலாரி சிஸ்டத்தை ரிவ்யூ பண்ணி நம்ம இந்த சிஸ்டத்தை விட்டுட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு அதை பற்றி எனக்கு முந்தா நாள் என் ஃப்ரெண்டை அமைச்சார் இப்போ இதில் அந்த நாளில் என்னென்ன சாகித்யங்கள் ராகங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு கிஸ்ட் கொடுக்கலாங்கிறதுக்காக என்னென்ன மாதிரி ராகங்கள் வந்து ரொம்ப காமனாக ஹேண்டில் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அவனை சொல்லிட்டு மேலே ஆரம்பிச்சுடுறாங்க மாரவி தேசி குருஜரி பைரவி கௌரி நாடி சாவேரி ஆகேரி பூர்வி காம்போதி பாடி தேசாட்சி சங்கராபரணம் மாளவா வராடி கல்யாணி தோடி முக்காரி அரளி வசந்தா பௌலி சன்னியாசி சௌராஷ்டிரா குண்டக்கிரியே ராமக்கிரியே மேகா குறிஞ்சியோ இத சுவாமி குழல்ல ஊதினாங்க ராகத்து பெரிய புதுசா இருக்கோ நிறைய ராகங்கள் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை நம்மளவா ஹேண்டில் பண்ண மாதிரி இல்லை பாடின மாதிரியும் தெரியல அடுத்தபடியாக வெறுமன ஒரு பாட்டு பாடிட்டு போயிடலாம் அதே மாதிரி பாடி மல்லாரி பைரவி சாரங்கா தேசி குண்டக்கரியா குந்திரி கல்யாணி ராகவி இந்த பெண்களெல்லாம் சேர்ந்து சப்பாடிக்கு தங்க கையால தாளம் போட்டு ரங்கனா குனிசு தருவோங்கிறார் அந்த ஸ்திரீகள்லாம் சேர்ந்து கோபிக்கு ஸ்திரீகள்லாம் சேர்ந்துட்டு கிருஷ்ணனை கூத்தாட வச்சிருக்காரு ஆட வச்சிருக்காரு இவாளுடைய ராகங்களுக்கும் இவாளுடைய தாளங்களுக்கும் அதுல திந்திரி மௌலி தாள தண்டிகை மத்தளை உத்தம சங்க சப்த நாடகம் இருந்தாங்க வாத்தியம் வரைக்கும் வச்சுட்டு அவ அந்த பாப்பா அதெல்லாம் வச்சிருந்தா அவ பாடியிருக்கான்னு சொல்றதுனால அந்த சிஸ்டம் இருந்திருக்கும் இப்ப எதுவுமே இல்லை இதுல சொன்ன அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லைங்கிறதுனால வெறுமனே எதுவும் தாசர் பதங்கள் அவள் பாட்டில் ஒன்றும் பாயிட்டு போனான் அப்படிங்கிறது இல்லை தாசர் பதம்னா புறந்தாசர் மாத்திரம் அல்ல அவளுக்கு முந்தி பாடினதும் இருக்கு பின்னாடி வந்தவளும் நிறையா பாடியிருக்கார் ராகவேந்திர சுவாமிகளும் ஒரு சாகித்யம் பண்ணியிருக்காரு இந்திய நகை தாங்கிறது லோக பிரசித்தம் அவரை பற்றி தாசர்கள் நிறையா நூற்றி எட்டு பாட்டு வரைக்கும் பாடி அந்த புத்தகம் ரிலீஸ் ஆகிருக்கு விஜயதாசருடைய பாடல்கள் அதை ஒரு ஐநூற்றி நாற்பது பாட்டு வரைக்கும் தமிழ் தமிழில் கொடுக்குற ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லிடுறேன் அந்த ஒலிக்குறிகள் சப்தங்களுக்கான ஒலிக்குறிகள் மாறி மாறி வர்றப்ப வேற வேற அர்த்தம் துணிக்கும் தரணின சூரியன் தரணின பூமி இதை இப்போ எப்படி எப்படி சொல்ல போறாங்க தெரியாது தரணி குப்புசவாக அப்படின்னாக்க பூமிக்கு பூமி நடுங்கினான்னு அர்த்தம் தரணி குப்புசவாக சூரியன் அவனுக்கு வேண்டிய அவசியம் இல்லையே அவன் தரணியும் படிச்சுட்டு இருப்பான் கஷ்டமாக இருக்கும் இது இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது ஸோ தெலுங்கில் பாடுறோம் சுத்தமாக பாட்டினாங்கிறதுக்காக சொல்ல வரல அவ்வளோ சுத்தமாக பாட்டிட்டு நிறைய நிறையா நேற்று காலம்பு ரேடியோவில் கச்சேரி கேட்டிருந்தேன் ஒரு அப்போ தான் பாயிண்ட் இருந்தேன் சரி அவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா போட்டிருக்க வாஜியார் பாடம் சொல்லி கொடுத்த வாதியாருக்கு தெலுங்கு சுத்தமாக பாட முடியலன்னு தெரிஞ்சுங்க ஏன்னா இந்த கன்னடத்தை சொல்கிறப்போ அதான் அதற்கான பங்க்சுவேஷன் என்ன அந்த சப்தம் என்ன அது தெரிஞ்சுன்னு பாடினாக்க ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு கேட்டுண்டு தாசர்வாள் வந்து அந்த கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தொன்பதனாயிரம் சாகித்யங்கள் செய்ததாக அவர் சொல்றார் அதுல சுழாதிகளே அறுபத்தி நாலாயிரம் பண்ணிருக்கேன்னு அவர் சொல்றார் அவருடைய கீர்த்தனமே இப்படி வியாசராயருக்கு நான் அதை சமர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்றப்போ நாலு லட்சத்துக்கு எழுபத்தொம்பதாயிரம் சொல்கிறார் மூர்த்தி தியானங்கள் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறார் ஜென்மாஷ்டமி சாலக்கிராம பூஜை இதெல்லாம் ஒரு அறுபதாயிரம் பண்ணுங்கிறார் இது நம்பரே நம்ப முடியல எப்படி சாய் சாத்தியமாகும்னே தெரியல ஒருவேளை அவர் நின்னது உட்கார்ந்து படுத்தது எல்லாமே அவர் கொண்டு பாட்டு பாடி இருந்திருக்கார் அதில் பிரம்மலோகம் கைலாசம் கதைகளின் சாரம் அது ஒரு தொண்ணூறாயிரம் பண்ணியிருக்கேங்கிறார் அவருக்கு மதத்தங்க வந்து மராட்டி தான் ஆனால் அந்த நாளில் ஒரு சிஸ்டம் மராட்டி பாஷையில் இந்த உருது ஹிந்தி எல்லாம் கலந்து வந்ததுனால அது வந்து ஒரு கலப்படமான மொழியாக இருக்குது சுத்தமான மொழி இல்லை கன்னட மொழி தான் சுத்தம்னு சொல்லி அதில் தான் பாடணும்னு ஒரு சிஸ்டம் வேறு வச்சுருந்தான் அதனால் அதில் அவர் பாடியிருக்கார் எங்கே பாடினாலும் அதுக்கு ஒரு பிராசம் இருக்கும் எதுகை மோனை ஒரு சாகித்யம் இருக்குன்னால் அதுக்கு கண்டபடியெல்லாம் வார்த்தைகளை போட்டு பாடக்கூடாது என்ன எப்படி எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த எதுகை மோனை முடிக்கிறப்போ ஒன்று இருக்கணும் இல்லை ஆரம்பத்தில் இருக்கணும் அதை அவர் வச்சு கொடுத்துருக்காருங்கிறத சொல்லி நான் வந்து அதுன்னு எங்களில் தசாவதாரம் பாடாதவன் தாசம் அல்ல பகவானுடைய தசாவதாரத்தை நான் பின்னி பாடுவேன் ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு அவதாரத்தை சொல்லுவேன் நீங்கள் கேட்டிருக்க முடியாத கீர்த்தனங்களாக பாடி காட்டலாங்கிற ஒரு உத்தேசத்தில் வந்திருக்கு ரெகுலராக எல்லாரும் பாட்பாட்டில் பாடக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தொம்பது சாங் லிஸ்ட்டு போட்டேன் இதில் சுப்பிரமணிய மடத்தில் இருந்த வித்யாபூஷண சுவாமியுடைய கீர்த்தனங்களை நான் எடுத்துக்கல ஏன்னா எங்கிட்ட அவர் அவருடைய லிஸ்ட் இல்லை அவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பாடல்கள் நூற்றி ஐம்பது பாடல்கள் மேலே அவர் எல்லா தாசலையும் அவர் பாடியிருக்கார் அதனால் இத்தனை பாடல்கள் பாடியும் பிளாட்ஃபாரத்துக்கு இவாளுக்கு அது ஒத்து வரலைங்கிற ஒரு விஷயத்தை வருத்தத்தோடு சொல்லிட்டு மேலே மேலே கச்சேரி ஆரம்பிக்கலாம்னு